நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா பிறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா முடியாத காரியங்கள் நிறைய இருக்குதா அழியாத நடுக்கடலில கப்பலை இறங்கி தள்ள முடியுமா ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா உல்லாச வாழ்க்கையிலே பணத்தை சேர்க்க முடியுமா உதாரியாக வாழ்ந்த குடும்பம் நடத்த முடியுமா உல்லாச வாழ்க்கையிலே பணத்தை சேர்க்க முடியுமா உதாரியாக வாழ்ந்த குடும்பம் நடத்த முடியுமா கடற்கரையில காதலரை என்ன முடியுமா வரும் கனவுகளை ஒளிப்பதிவு பண்ண முடியுமா கண்ணால பார்த்த பிகரை சொந்தமாக்க முடியுமா கண்ணால பார்த்த பிகரை சொந்தமாக்க முடியுமா பின்னால நடப்பதா இப்ப சொல்ல முடியுமா நடுக்கடலில கப்பலை இறங்கி தள்ள முடியுமா ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா இறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா